शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितम् न चेदेवं देवो न हतकुशलस्पन्दितुमपि अथ स्वामाराभ्याम् हरिहरविधिजादिभिदपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकथपुण्यप्रभवति सौन्दर्यहरि प्रकरणम् भरतपद பிரபஞ்சத்துக்கு தெளிவுபடுத்தணும் அதனால மனுஷனுக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஜெகன் மாதா ஜெகத் சாஸ்திரி ஆத்யா சக்தி அப்படிப்பட்டதான அம்பாள பிரம்ம மகிழ்ச்சியான அம்பாள நமக்கு காட்டி கொடுக்கிறார் அதுல மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அபய வரதாதி முதிரைகள் இருந்த போதிலும் அம்பாள் அம்பாளுடைய பாதங்களே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நமக்கு காட்டின அதற்கு பிறகு முதலிப்பு வராகத்து தம்ராக பகுதி சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறவாளுக்கு அவளை மறுபடியும் முக்தி நிலை வரக்கூடியதான ஒரு யோக்கியதையை கொடுத்து அவளுக்கும் முக்தியை பிரசாரம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு எண்ணம் உள்ளவள் அதை பண்ணக்கூடியதான வல்லமை உள்ளவள் என்கிறது சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படிங்கிற நாமாவில் இருக்க தத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன பிறகு இப்ப நமக்கு இந்த ஜென்மாவிலேயே அம்பாளுடைய சாட்சா்காரம் வரணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தார் தியானம் நாம் தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் ஹோமம் பண்ணலாம் அம்மாவுக்கு பூஜை பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் அதுக்கு தகுந்ததான பலங்கள் அடைவோம் எதா எதா உபாசத்தே தகைவ பலம் பவதி நாம் எப்படி உபாசிக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு பலம் கிடைக்கிறது ஆனா அந்த பலங்களை விரும்பலை அந்த பலங்கள் சாத்திய பக்தியாக இருக்கு அது ஒரு சாதனமாக இருக்கு அம்பால உபாதனம் பண்ணி அதனால காசை சம்பாதிக்கிறதோ புகழ் சம்பாதிக்கிறதோ வாழ்க்கையில முன்னேறதோ அப்படின்னு அம்பால உபயோகித்துக் கொண்டு வேற இன்னொன்னு அடைய வேண்டியதா இருக்கு பகவத்கீதையில சொல்லும்போது ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீத வரதர்த்தவா உதாரா சர்வ ஏ வயதே எல்லாரும் உயர்ந்தவா தான் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அம்பாள் வழியாக இன்னொன்னு அடைய பார்க்கிறோம் அதுக்கு அம்பாளை ஒரு கருவியா உபயோகிக்கிறோம் அது நல்லதில்லை அதை நான் கேட்கல எல்லாத்த விட மிக சிறந்ததாக இருக்கிறது அம்பாளுடைய ஒரு முன்சிரிப்பு அந்த பாலவர்மங்களை இந்த பிறவியில பார்க்கணும் அதற்காக என்ன சொல்ற அந்த அம்பாளியின் முன்னால நிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பணக்காஞ்சிதாமா கரி கலப கும்பஸ்தனதா பரிட்சீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணாம் பாதம் ஸ்ருணிமபிஜ ததானா கரதனைः புரஸ்தாதாத்தாம் நः புரமதிதுராகோ முரளிகா குணக்காஞ்சிதாமா அம்பாள் தன்னுடைய இடத்துல ஒரு தியானத்தை அதுல அநேக விதமான ஆபரணங்கள் அநேக விதமான அங்கே சின்ன சின்ன மணிகள் அது அதையும் பொழுது அந்த மணிகள்லாம் சத்தம் போடும் அதான் பணம் காஞ்சி பணத்துன்னு சின்னதா ஒலிக்கிறது அதோட இருந்து கரிகலப கும்பஸ்தன கரி சின்ன குட்டி யானை அதனுடைய கண்டஸ்தலம் போன்றதான ஸ்தலங்களை இருக்கின்றிருக்க அது பாரமா இருக்கு பாரமா இருந்தாலும் கொஞ்சம் முன்னூறு முன்னூல முன்புறம் கொஞ்சம் சாஞ்சின்னு இருக்க கரிகலப கும்பஸ்தனகா பரிட்சேணா மத்தியே இருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு பரிட்சேணா என்னன்னா சரத் சந்திரவதனா சரத்காலத்துல காலத்துல பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் எப்படி சுத்தமாக பிரகாசமாக அப்பழுக்கற்றா உலகத்துல எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான ஒரு முகத்தை உடையவள் பரிணத சரச்சந்திரவதனா பரிணதம் அப்படின்னு சொன்னா பௌர்ணமின்னு அர்த்தம் பரிபூர்ணமான அப்படின்னு தனுர்பானான் பாதம் கிருணிமமிஜ கரதலை கைகளில் கரும்பு வில்லையும் பானங்களையும் அம்புகளையும் பாத்த கயிறையும் அங்குஷத்தையும் ததான கரதலைகி எனக்கு முன்னால் நிற்கட்டும் எங்களுக்கு முன்னால் நிற்கட்டும் யாரு புறமதி துராகோ புருஷிகா புறங்களை எரித்தவர் முப்புறங்களை எரித்ததான பரமேஸ்வரன் இருக்காரு அவருடைய அகங்கார வடிவமாக இருக்கிற அம்பாள் புறமதிதுராஹோ புருஷகா இது பதார்த்தம் இது சாதாரணமா நேரோக நம்ம பார்த்தோம் ஐயானால் இந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது அம்பாள் தான் உத்தியானத்துடன் சின்ன சின்ன மணிகள் இருக்கக்கூடிய இந்த ஒலிகளை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு தியானத்தோடையும் உயர்ந்ததான ஸ்தலங்கள் இருப்பதனால் கொஞ்சம் அதனுடைய பாரத்தினால் கொஞ்சம் முன்னால் இருக்கா போலியும் சின்ன இடுப்பை இடையை வைத்துக் கொண்டும் பரிபூர்ணமான கரஸ்காரத்தில் இருக்கிற பூர்ண சந்திரன் பௌர்ணமி சந்திரன் போன்றதான முகத்தை உடையவிடும் நான்கு கைகளிலையும் கரும்பு வில்லு அம்புகள் பாசம் அங்குசம் இவைகளை கையில வைத்துக் கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியதான அம்பாள் எனக்கு முன்னால வந்து நிக்கட்டும் இந்த அம்பாள் பரமேஸ்வரனுடைய அனிதார வடிவமாக உள்ளவள் இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் இருக்கு உனக்காஞ்சிராமா நாம் அம்பாள எங்க தியானம் பண்ணணும் இதயத்துல தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு மணிபூரத்துல இருக்கக்கூடியதான அம்பாட நாம் இதயத்துக்கு கொண்டு வந்து இப்படி தியானம் பண்ணணும் அதான் இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் அம்பாவை பூஜை பண்ணக்கூடியதான வழிகள் ரெண்டு சொல்ற பிரசித்தமான அது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம் சமயாச்சாரம் கவுளாச்சாரம் அது தனக்குள்ளேயே உள்ள அம்பாளை இதயத்துக்குள்ள தியானம் பண்றதை பார்த்தா இதுக்கு சமயாச்சாரம் பேரு சமமாக இருக்கிறது சமயாச்சாரம் எத்தனையோ விஷயங்கள்ல சாமியமாக சிவசக்திகளை சமமாக பார்க்கக்கூடியதான நிலைக்கு சமயாச்சாரம் சமம் யாதீதி சமயா அது என்னென்ன சமயம்னு மேல போய் பார்க்க போறோம் அப்படி ஒரே ஸ்வரூபமே உலகத்தை காப்பாற்றுறதாகவும் உலகத்தை தன்னிடத்துல ஒடுக்கிக் கொள்றதாகவும் சர்வதா சர்வகாரமும் மனுஷனுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் தண்ணீரே சில தியானம் பண்றா பார்த்தா இதுக்கு சமயாச்சாரம்னு ஆகையால் அம்பாளை எங்க தியானம் பண்ண போறேன் இதயத்தை கொள்ள தியானம் பண்றது அதனால்தான் தாராக அதர்வு வினை அம்பாளை இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாசத்தில் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த வடிவத்தை நமக்கு சொல்றார் கரிகலப கும்பஸ்தனதா கரிகலப கும்பஸ்தனதான்னு சொன்னா கும்பங்களுடைய பாரத்தினால ஸ்தனங்களுடைய பாரத்தினால கொஞ்சம் முன்னால வளைஞ்சதா இது என்ன சொல்றது அம்பாளுக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் வினயம் இருக்கணும் நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கர்வமா இருக்கக்கூடாது அது மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் முன்னால சாஞ்சு வினயத்தோட இருக்கணும் படிப்புக்கு அழகு வினயம் நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் எவ்வளவு படிச்சிருக்கேன் எவ்வளவு படிச்சாலும் ஒரு துளி தான் உங்க பிஹெச்டி டிலிட் எல்லாம் ஒண்ணு இங்க கிடைக்கே இல்லை இது சமுத்திரம் போல இருக்கு சாஸ்திரம் ஒவ்வொரு சாஸ்திரமும் ஜென்மா முழுக்க படிச்சுட்டே இருந்தாலும் போறாங்க சரஸ்வதி மகாதேவியை இன்னைக்கும் அம்பாவை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற சதாமர ரமாவாணி சர்வ தேவிதா ஏன் அந்த படிப்புக்கு எல்லை கிடையாது ஆத்ம தத்துவம் எப்பொழுது நீங்க அறிகிறீர்களோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்டதான அந்த படிப்புல ஏதோ கொஞ்சம் வந்திருக்குங்களோ இல்ல நான் அழகா இருக்கேன்னு ஒரு கர்வமோ அல்லது பணம் இருக்குங்கிற கர்வமோ இவைகளுக்கு இடம் இல்லை ஏன்னா நீங்க எவ்வளவுதான் மேலும் போயிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு கீழே வந்துடுவேன் நிச்சயம் எதுவும் சாஸ்வதம் இல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தை தவிர இதை நமக்கு சொல்றதுக்காரன் கதைக்கால பக்தனதா பரீட்சைனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா பரீட்சைனா மத்தியே நடுவில் இழுபார்ந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறவள் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஸ்வரூபமானது உலகத்துல நாலு பேருக்கு நன்றாக காணப்படணும் ஆகாரமானது சின்னதாக இருந்த போதிலும் நன்றாக வளைஞ்சிருக்கு எல்லா பகுதியிலையும் வளைஞ்சிருக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் பரிச்சீனா மத்திய இவைகள்லாம் சாமுத்திரிகா சாஸ்திரத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும் அவளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும் என்று சொல்றதுக்காகத்தான் பரிட்டேடா மத்திய ஆனா எல்லாத்தை விட வச்சு அந்த திருமுக மண்டலத்தை பார்த்த மாத்திரத்தினாலேயே மனுஷியாளுக்கு ஒரு பக்தி உண்டாகணும் அந்த பக்தியோட மட்டுமல்ல என்னை காப்பாற்றக்கூடியதான தெய்வம் எனக்கூடியதான நம்பிக்கையும் உண்டாகணும் அதான் பரிணத சரச்சந்திரவதனா புஞ்சுரி கூட பூரணமாக இருக்கணும் ஒருத்தரை பார்த்ததுமே அவரே கவலைப்பட்டு இருக்காப்பால முகம் எடுத்ததுன்னா அவர்கிட்ட நம்ம எப்படி பேச போறோம் இந்த நல்ல மூடில் இருக்காரா இல்லையா என்ன தெரியாதா இல்லையா ஒரு வியக்தியை கண்டதுமே அந்த வியக்தி முகத்துல ஒரு புஞ்சிருப்பு இருக்கணும் ஒரு பரிபூர்ணத்தை தெரியலாம் அந்த பூர்ண நிலையானது எப்படி தெரியும் இதயத்தில் அந்த பூர்ணமான சுரூபத்தை நீங்க அனுபவித்து கொண்டிருந்தா தான் தெரியும் ஆகையால் தான் அம்பாவை சொல்லும் பொழுது பரேன சரச்சந்திரவதனா இதை நானும் சொல்லியிருக்கேன் அதை பிறகு அம்பாள் கையில் இருக்கக்கூடியதான நான்கு ஆயுதங்கள் எது தனுஷ்பானா பாகம் கரதலை இந்த நாளும் ரொம்ப முக்கியம் மற்ற தெய்வங்கள் மாதிரி அம்பாள் முதிரைகளை காட்டுறதில்லை பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தி கோலத்துல அவர் அபய முத்திரையும் ஞான முத்திரையும் காட்டிக் கொண்டிருக்கார் ஜீவபுரம் ஐக்கியத்தையும் காட்டிக் கொண்டிருக்க அம்பாள் அதை காட்டல அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு கையில பாடமும் ஒரு கையில அம்புகமும் ஒரு கையில கரும்புகளும் ஒரு கையில ஐந்து பானங்களையும் வைத்துக் கொண்டிருக்க ஏன் சுவாமி இதுல என்ன பிரயோஜனம் அப்படியா நான் இன்னொருத்தருக்கு முதிரையை காட்டி அவளுக்கு கொடுக்க வேண்டாம் அவளே அதை அடையட்டும் அவளே வாழ்க்கையில முன்னேறட்டும் எப்படி முன்னேறுவா அம்பாள நீங்க எப்படி தியானம் பண்ணணுமா எப்படி கையில பாசமும் அங்குசமும் கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணணும் தியானம் பண்ணினா என்ன ஆழம் தெரியுமோன்னா அந்த பாச கையில தியானம் பண்ணினதுனால உங்களுடைய ஆசை போயிடுது பாசத்தை தியானம் பண்றதுனால நம்ம ஆசை நம்ம போய் நம்மளை விட்டு போயிடும் மனசுல இந்த ஆசைகள் இருப்பதனால் மனுஷன் திண்டாடிட்டு இருக்கான் ஒரு கணமும் அவனுக்கு நிம்மதி இல்லாம போனது ஆசை சாதாரண ஆசை இல்லை பேராசையா இருக்கு யாருக்கும் சின்ன ஆசையா இல்ல எல்லாரும் கிடைச்சா இன்னும் கிடைச்சா தேவையேன்னு நினைக்கிறானே தவிர போதும்னு எண்ணிக்கும் நினைக்கிற எந்த விஷயத்திலையும் அது அவனை ஆட்டி வச்சிருந்தேன் அதற்கு மேல இன்னொன்னு இருக்கு காமயேஷ குரோதயேஷ ரஜோ குணதோ மகாசனோ மகாபாத்மா வித்தேதமிக வைரிடம் ஆசை மட்டும் இந்த சுவாமி கோபம் இந்த கோபம் இருக்க பார்த்தீங்களா அந்த கோபம் எவ்வளவு இது தடுத்து நிறுத்தினாலும் போக மாட்டேங்குது நம்ம கோச்சிக்கப்படாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அடுத்த கணம் நமக்கு முன்னால் கோபம் வந்துடுது வந்த பிறகு ரொம்ப நேரம் ஆன பிறகு அடாடா கோச்சிக்கலாம் பிரதிஜை பண்ணினோமே நெற்பிரதிஜா பங்கா போயிடுச்சு என்னமோ நினைக்கிறோம் கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் கோச்சக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா என்ன பண்றது அவளை கோபம் கோபத்தையும் ஆசையும் ஜெயிக்கிறது இவனால முடியாத காரியமாக இருக்கு அப்ப இவனை எப்படியாவது கோபத்தையும் இது கோபத்தையும் இவன் ஆனால் எப்படி இவனால ஜெயிக்க முடியும் நீ ஆசையை விட்டு விடு என்றால் விடக்கூடியதான நிலையில இவன் இருக்கிறானா இல்லையே அப்ப எப்படியாவது இவனுடைய கோபத்தை காட்டுக்கு இவன் ஜெயிக்கும்படி இவனை பண்ணலாம் அதற்கு வழி பண்ணிட்டு இருக்க இன்னொன்னு ஐந்து பானங்கள் அம்பாள் கையில் இருக்கு பார்த்தா இது என்ன மறுபடியும் இவனுக்கு சில குணங்களை பண்ணி கொடுக்கணும் அதற்காகத்தான் விசேஷமாக ஒரு கையில கரும்பு வில்லையும் இன்னொரு கையில ஐந்து பானங்களையும் வைத்துக் கொண்டிருக்கார் இந்த கர்ம வந்து இவருடைய மனச சொல்றது ஐந்து பானங்கள் ஐந்து விஷயங்கள்ல இருந்து இவருடைய மனசை எடுக்க வைக்கணும் இந்த விஷயம்னு நாம என்ன சொல்லிக் கொண்டிருக்கோமே அந்த விஷயங்களுக்கு விஷய பதத்துக்குள்ளேயே விஷம் இருக்கு அந்த விஷத்தோடு கூடி விஷத்தை நமக்கு அழைத்து சென்று விஷத்தினிடத்தில் அழைத்து சென்று விஷத்தை நமக்கு கொடுக்கிறது விஷம் யாதீதி விஷயா விஷத்தை கிட்ட நம்மளை அழைச்சுன்னு போறோம் என்ன விஷயங்கள் சப்த ஸ்பரச ரூப ரச கந்தங்கள் ஒரு அழகான ரூபம் வந்தா மனசு அங்கேயே போறது நல்ல சொல்ல இருந்தாலும் சங்கீதம் இருந்தா காலை அங்கே ஓடுறது நல்ல வாசனையா இருந்தா ஜம்மன் அங்கே போறது எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ஊட்டியில பிளவர்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான் அது பார்த்த சும்மா இருக்கல அந்த போய் அந்த புத்தகத்தை பிடிங்கன்னு வரணும் தான் நினைக்கிறது அது என்ன சுவாமி புஷ்பம்னு நீங்க சொல்ற அந்த அம்பாளுடைய திருஷ்டியில எத்தனை விதமான புஷ்பங்கள் எத்தனை விதமான சுவைகள் யாராலையும் பண்ண முடியுமா எந்த அம்பாளுடைய நீலைகள் ஆனாலும் நம்ம இது வசதியா இருக்க அங்கேயே பார்க்கணும் டிவியில பார்க்கணும்னு பார்க்கறது இப்ப ரூபம் ரசம் சப்தம் ஸ்பர்ஷம் கந்தம் பார்த்தம் இந்த ஐந்துலையும் ஒவ்வொன்றையும் மனுஷனை கொல்லக்கூடியது அதை நம்ம கவனிக்கணும் இந்த சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சசமா புஸ்ரவணேன பத்தா பதங்க மீன புஞ்சானக பஞ்ச விரஞ்சிதக்கிம் விவேக சூடாமணியில ஒவ்வொரு இனமே ஒவ்வொரு இதை வச்சுட்டு போயிருக்கு சப்தாவிலே பண்டபிலேவ பஞ்சா சப்த ஸ்பர்த ரூபரசகந்தங்கள் எல்லாம் கூடியதான மான் மான்குட்டியை வேண்டாடும் பொழுது நடுவில் ஒரு சங்கீதத்தை சங்கீதத்தை கேட்கறதுக்காக மான் கொஞ்சம் நிற்குமா நின்னதுமே பின்னால வேடம் அம்ப போட்டுருவான் பார்த்தீங்களா வாழ்க்கையே போயிடுது தான் தன் காரியத்தை விட்டு கொஞ்சம் காதுக்கு இடம் கொடுத்தது பிராணம் போச்சு மான்குட்டி எப்படி அதே போல யானையை பிடிக்கிறது என்ன பண்ணுவா பெண் யானையை மரத்துல கட்டிவிட்டு அதை சுற்றியும் ஒரு பெரிய அகழிய வச்சு அதுக்கு மேலாம் வெறும் இலையும் அதையும் மூடி வச்சிருவேன் ஆண் யானை தொட போய் பார்த்தோம் என்ன ஆச்சுன்னு அகழியில விழுந்துடும் அதுக்கு பத்து நாள் ஆகாரம் கிடையாது கத்தி கத்தி விட்டுருவோம் ரொம்ப வேற வழியே இல்லாமல் ரொம்ப வீக்காய் நிற்கும் அப்பொழுது அதை வெளியில எடுத்து ஜூஸ் கொடுத்துருவோம் ஜென்மா முழுக்க இண்டிபெண்டன்ஸ் போயிடுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணம் அது வெண்ஞானை தொடரும் என்ற ஸ்பர்சத்துக்கு எடுத்து போயிடுது அதே போலயே மீன் அதை பிடிக்கிறதுக்காக துண்டில் நுனியில சாப்பிடக்கூடியதான பொருளை வைப்பான் அதை கடிக்கணும்னு வரும் அந்த மீன் பிராணனையே விட்டுடுது பஞ்சமே பஞ்ச புதங்க மாதங்க பதங்க மீன் விட்டல் பூச்சு அது சாப்பிட போறவங்க நினைக்கிறது தீபத்தில் போய் விழுறது ரெக்கை எரிஞ்சு போறது கிருஷ்ணார்பணம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு புலன்னாலேயே ஒரு இனமே இறங்கி இருக்கு ஆனா அஞ்சு புலனும் சேர்ந்து இந்த மனிதனுக்கு சைமல்டேனியஸா அவர் பண்றது கண்ணால பாக்குறான் காதால கேட்கிறான் மூக்கார மகறான் இவரை காப்பாத்தணுமா வேண்டாமா இவனை காப்பாத்துறது எப்படி பஞ்ச தன்மாத்திர சாயகா ஐந்து தன்மாத்திரைகளையும் தன் கையில வச்சுட்டு இருக்கான் நீ இப்படி தியானம் பண்ணப்ப இவ்விரவில் நீ இப்படி தியானம் பண்ணினா போறோம் உன் மனசை இந்த ஓங்காரத்தோட சேர்த்து வைக்கலாம் அதனால பிரணவோ தனுஷ்கரோ ஆத்மா பிரம்மதல்லட்சிய முச்சதே அப்பிரமத்தேனவே தவ்யம் சரவத்தன்மையோ பவேன் அப்படின்னு இந்த ஓங்காரம் தான் வில்லாக இருக்குது ராமன் சிவதனுஷ உடைச்சார்னு சொல்ற எது இந்த ஓங்காரம் தான் உபனிஷத் சொல்றது அந்த ஓங்காரத்தை கரும்பு இல்லாக வைத்துக் கொண்டு தன் கையில வைத்துக் கொண்டிருக்கலாம் நீ என் கையில வில்லு இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணி நிலையானால் உங்க மனத்தை அளந்தும் மனசு அலைப்பாயாது பாசம் இந்த நான்கு கைகள்னாலையும் இதை எழுந்து நிக்கிற நம்பான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன உங்க ஆசை குறையணும் உங்க கோபம் உங்களை விட்டு போகணும் உங்க மனசுக்கு பதட்டம் குறையணும் உங்க மனசு இங்க இங்கே அலையப்படாதுங்கிறதுக்காக தான் அம்பாள் பாடத்தை இருக்குது இந்த ஆயுதங்கள்லாம் வைத்து கொண்டிருக்கிறது எதுக்கு இதுக்காகத்தான் இப்படிப்பட்டதான அம்பாள் புரஸ்தாதார்த்தாம் எங்களுக்கு முன்னால வந்து நிக்கட்டும் இந்த அம்பாள் யாரு புறமதித்து ராகோ புருஷகா புறமதித்து முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரம் அந்த பரமேஸ்வரனுடைய அகமகம் என கூடியதான ஸ்வரூபம் நான் எப்படி நம்ம சரீரத்தில் நான் என்கிறேனோ பரமேஸ்வரன் அப்படியே அன்பாக நான்கிறேன் சிவ தத்துவம் சிவதத்துவம் சிவதத்துக்கு மேல இருக்கிறது அடுத்ததான தத்துவம் சிவா சிவ சக்தி சதா சிவ ஈஸ்வர அப்படின்னு தத்துவங்கள் ஸோ அந்த சிவதத்துவத்தினுடைய அகங்கார வடிவமா இருக்கிறதோ அம்பாளுடைய சுரூபம் அதனால சிவசக்தி சதா ஈஸ்வரா தத்துவங்களை சொல்றேன் முப்பத்தி ஆறு தத்துவங்களை சொல்லும் பொழுது அந்த சிவதத்துவத்துக்கு அகங்கார வடிவமா இருக்கிறது அம்பாள் இது ஒரு அர்த்தம் புறமதிதுரா ஓ புருஷகா புறமதிதுகு புறத்தை கடைந்தவர் பரமேஸ்வரன் புறத்தை கடைந்தாரோ இல்ல புறத்தை எரித்தார் நெத்துக்கண்ணை திறந்தால் புறங்கள்லாம் எரிஞ்சு போச்சு இங்க புறம் அதிசுகம்னு போட்டிருக்க ஆச்சாரியால எப்படி சொல்றாள் புறம்னு சொன்னா திரிபுரம் திரிபுரான அம்பாளுக்கு பேரு அம்பாளுடைய மந்திரம் இருக்க அந்த மந்திரம் மூன்று பீஜங்கள் பாலா மந்திரத்தினுடைய பீஜங்கள் அதை சர்வதா சர்வகாலமும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கான் இந்த மனத்துல அந்த வாராமந்திரத்தினுடைய வீதங்களை சர்வகால சர்வகாலமும் மதனம் பண்ணி கொண்டிருக்கார் அதனால என்ன ஆயிடுது அவருக்கு திரிபுர மதனம்னு தெரியும் அந்த திரிபுர மதனமாக இருக்கக்கூடியதான அவர் அகங்கார வடிவமாக எந்த ஸ்வரூபத்தை தான் பார்த்து கொண்டிருக்காரோ தன் இதயத்தில் அந்த ஸ்வரூபம் எனக்கு முன்னால நிக்கட்டும் பரமேஸ்வரன் இதயத்தில் பார்க்கிறார் நான் அதை முன்னால பார்க்கணும் அதான் புரஸ்தாஸ்தாம்னா புறமதிச்சுரா ஓ புருஷா புரஸ்தாஸ்தாம்னா இந்த சுரமும் எனக்கு முன்னால தெரியட்டும் நானா தான் இருக்கேன் அம்பாலை இந்த ஜென்மால சொப்னத்துல பார்க்கறதுக்கு இது ஒரு சுலபமான ஒரு வழி இதை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருந்தால் ஆறு மாசத்துக்குள்ள அம்பாளுடைய சுரூபம் சொப்னத்துல காணப்படும் ஜாக்கிரத்துல காணப்படாது ஜாகிரத்திலையும் அல்லது சுற்றுத்திலையும் உங்களுக்கு காணப்பட சமாதியிலையும் காணப்படக்கூடியதான வடிவம் என்ன அப்புறமேயா பிரகாச மனோவாதா கோதரா அப்படின்னு சப்பிரகாசமான ஒரு வடிவம் மூலாதாரத்திலிருந்து சகசிரார பரியந்தம் சகலம் திருஜந்தம் மின்னல் கொடி போன்றதான ஒரு ஸ்வரூபம் நீங்க ஜாகிரத்திலேயே பார்க்கலாம் ஆனா ஸ்வப்னத்துல இப்படிப்பட்டதான சூக்மமா ஸ்தூலமான வடிவை பார்க்கலாம் நம்ம அடுத்த ஸ்வரூபம் ஸ்தூல ஸ்வரூபம் சூக்ம ஸ்வரூபம் சூக்ம தர ஸ்வரூபம் சூக்ம தம ஸ்வரூபம்னு நாலு விதமாக சொல்லக்கூடியது ஸ்தூலமான ஒருவரையும் நம்ம மாதிரி கைகாக்கூடியது அதான் இதை பார்க்கணும் சூக்மமான ஒரு ஸ்வரூபம் இதை விட மந்திர ஸ்வரூபம் அல்லது ஜோதி ஸ்வரூபம் ஜோதி ரூபேனா பார்க்கிறேன் அதான் தகராக அகரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது அதை விட சூக்ம இருக்கிற சுரூபம் ஈங்கார வடிவமாக இருக்கு அதை விட அத்தியந்த சுரூபமா இருக்கிறது நாதாந்த வடிவமாக இருக்கு இப்படின்னு தந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கு ஆனா இதை எல்லாவற்றையும் இங்க நீங்க பார்க்கறதுக்கு புறமாஜி சுராகோ புருஷிகா அப்படிங்கிற சுரூபம் இதுதான் திருத்தன பாரமும் ஹாரமும் சங்கை சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயும் அம்மே என் மண்ணும் நிற்கவே அப்படின்னு அபிரா அம்மே நீ என் மண் நிற்கவேங்கிறத இங்க எப்படி புறமதிச்சு ராகவ புருஷகா புறத்தாதார்த்தம் நான்னு சொல்றாலோ அதே போல இதே சுரூபம் கவிகளும் அனுபவித்திருக்க அந்த சுரூபம் அப்படி திருத்தன பாரமும் ஹாரமும் அந்த முத்துமாலையே தனக்கு தன் இடத்துல போட்டு சங்கை சிலையும் அம்பும் இதுக்கு முன்னாள் சொன்ன இதுக்கு முன்னால சொன்னதான அது கையில புஷ்பபானங்களும் அதோட வில்லையும் வைத்துக் கொண்டு நீயும் அம்மே என் முன்னால் நிற்கவே என்று இந்த ஸ்வரூபம் என இந்த ஸ்வரூபமானது தியானம் என தியானத்துக்கு ஜெய வடிவமாக இருக்கு அந்த ஜெய வடிவமாக இந்த ஜென்மால நிறைய மகர்ஷிகள் இதை பார்த்திருக்கா கீழ் சொன்னதான எந்த ஒரு பாலா மந்திரம்னு சொன்னேனே புறமகித்துகுன்னு சொன்னேன்னு அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு இப்பிறவையில காணுவதற்கு இது ஒரு சுலபமான வழி தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி அம்பாளுக்கு பால் நைவேத்தியம் பண்ணினோம் என சத்ரு ஜெயம் ஏற்படும் வேற யாரும் நம்மளை விரோதிக்க மாட்டா விரோதிச்சுட்டாலும் அவ நம்ம கிட்ட வர முடியாது அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஒரு களம் அம்பாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தை எல்லோரும் அடையக்கூடியதான ஒரு களம் சில சில படிப்புகளுக்கோ வித்தியைகளுக்கோ சில குவாலிபிகேஷன் இருக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிவிக்கிறதுக்கு வேற ஒரு குவாலிபிகேஷனும் வேண்டாம் அம்மா இடத்துல பக்தி இருந்தா போதும் ஒரு நம்பிக்கை இருந்தா போதும் அம்மா நீ என்ன அனுகிரகம் பண்ணணும் எனக்குரியதான் அந்த நம்பிக்கையோட பண்ணினா போதும் அம்பாள் பிரத்யட்சமாயிடும் பிரத்யட்சமானா என்ன சார் லாபம் நீங்க கேட்டதை கொடுக்கலாம் எல்லாம் நடக்கும் அது வேற இதுக்கு மேல என்ன ஆகும் இந்த மனுஷனுக்கு எது கிடைக்காதோ அது கிடைக்கும் அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு என்ன பலவுனர் அம்பாள் என்ன கொடுக்கற தெரியுமோ சிவஜான பிரதாயினி சிவஜானத்தை தான் கொடுக்கறா இது வேணும் அது வேணும் நீங்க கேட்காத போன எதை கேட்கற சிவஜான பிரதாயினி மோட்ச பிரதா முக்திதா அவைகள்லாம் இருக்கு இருக்கட்டும் ஆனா எல்லாத்த விட மிக சிறந்ததுன்னா அந்த சிவஜானம் உங்களுக்கு கொடுக்குறா சிவஜானம் தான் எல்லாமே கிடைச்சு நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம் பாரு வெறும்னு நீங்க இந்த சொன்னாலே வரும் அத்த விசேஷமும் கிடைக்குமா அப்படி இந்த ஸ்லோகம் அது